ब्रह्म जिज्ञासा आदित्य ब्रह्मण जिज्ञासा ब्रह्म जिज्ञासा षठी चतुर्थम ब्रह्म शब्द के अर्थम ಭಾಷ್ಯಕಾರ ಚಂದ್ರ ಮೇಲ್ಕೊಂಡು ಸೂತ್ರಕಾರ ಬ್ರಹ್ಮಲಕ್ಷಣ சொல்லப்பட அப்போ பிரம்மசப்தம் அநேக அர்த்தத்தில் பிரயோகப்பட்டு வந்தாலும் எந்த லட்சணம் எதுக்கு லட்சணம் மேல சூத்திரக்காரர் சொல்லப்படுறாரோ அந்த அர்த்தத்தை தான் எடுத்துக்கணும் அதாவது அது ஆத்மஸ்வரூபங்கிற இப்ப தஸ்ய பிரம்மணா ஜிஜ்யாசா ஜிஜ்யாசான்னு சொன்னா ஜியாசும் இச்சா தியான விஷயக்க இச்சா அப்ப தியானங்கிறது என்னன்னு சொல்றது பிரம்ம விஷயக தியானம் தியான விஷயக இச்சா ரெண்டு இருக்கு பிரம்ம தியானம் தியான இச்சா தியான இச்சான எந்த மாதிரியான தியானம் எந்த ஞானத்துல இவருக்கு இச்சை வந்திருக்கு அப்படின்னு கேட்டா பிரம்மத்தை பத்தி கொஞ்சமும் தெரியலன்னு சொன்னா பிரம்மத்தை தெரிஞ்சுக்கணுங்கிற இச்சையை வரமிச்சார் ஒரு வஸ்துவை பத்தி கொஞ்சமாவது தெரிஞ்சிருக்கணும் சில விஷயம் அதை பத்தி தெரியாமல் இருக்கணும் அதை தெரிஞ்சிருந்தால் தனக்கு லாபம் உண்டுன்னு தெரிஞ்சிருக்கணும் அப்படி இருந்தால் அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் இச்சை இதுல ஏதாவது ஒண்ணு குறைஞ்சாலும் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணுங்கிற இச்சை வர முடியாது அந்த விஷயத்தை பத்தி சுத்தமா தெரியவே தெரியாது பேரு கூட கேட்கவில்லை அப்படின்னு சொன்னா அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணுங்கிற இச்சை வராது சவுதா இல்லாத விஷயத்துல இச்சை வராது அதே சமயத்துல நன்னா தெரிஞ்சிருந்தாலும் வராது கொஞ்சம் தெரியாமலும் இருக்கணும் தெரிஞ்சு பூர்ணமா தெரிஞ்சிருக்குன்னு சொன்னா அப்புறம் ஒன்றும் தெரியாத வராது அதே சமயத்துல அது தெரிஞ்சிருந்தா தனக்கு ஏதாவது லாபம் இருக்கணும் அப்பதான் அதை தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை இல்லாட்டா தெரியாட்டா என்ன அப்படின்னு அது மூலம் இருக்கும் அப்படியானால் பிரம்மத்தை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சிருக்கே கொஞ்சம் தெரியாம இருக்கு அப்பதான் விஜயாத்தா வரும் அப்ப எப்படி தெரிஞ்சிருக்கு எப்படி தெரியுது இந்த விஷயத்த பாஷிக்கார சொல்றார் அவகதி பர்யந்தம் ஜான் சன்வாச்சியாயாக இச்சாயாக பிரம்மன் ஒன்று ஒன்று அப்படின்னு தெரிஞ்சிருக்கேன் இந்த ஞானத்துல நமக்கு இப்ப இல்லை இது சித்தமாக இருக்கு ஆனால் அவகதி பர்யந்தமான ஞானம் இந்த ஞானம்னு சொன்னாக்க இந்த இடத்துல சாட்சா்கார ரூப ஞானம் பரோட்சமாக பிரம்மத்தை எல்லாம் தெரிஞ்சிருக்கு தெரிஞ்சிருந்தாலும் பிரம்ம சாட்சா்காரங்கிற ஞானம் இருக்கு அந்த ஞானம் இப்ப இச்சைக்கு விஷயமாக இருக்கு அவகதினா சாட்சா்காரம் ஞானம்ங்கிறது பொதுவாக பரோட்சம் அபரோட்சம் எல்லாத்துக்கும் பொதுவான சுத்தம் தியானம் இருக்கு ஆனா அவததிகிங்கிறது சாட்சா்காரம் அப்புறம் சாட்சா்கார பரியந்தமான தியானத்துல இப்போ ஈஸ்வரம் இருக்கு நேரடியா சாட்சா்காரத்துக்கு சிரவணம் சாதனம்னு சொல்ல முடியல ஏன்னு கேட்டா சொல்லலாம் ஆனா சிரவணத்துக்கு அப்புறம் மனநமும் பண்ணி மனநத்துக்கு அப்புறம் நிதியாசனமும் பண்ணி அப்புறம் சாட்சா்காரம் வர வேண்டியிருக்கு அதாவது அவகதி பரியந்தம் ஞானம்னு சொல்றாங்க அவகதி இச்சாயா கர்மா அப்படின்னா பாட்டி சொல்லணும் பாக்கியத்துல ஜிஜாசாங்கிற இடத்துல ஞான்கிற தாதுவாக உங்களுக்கு விவசிதமான அர்த்தம் சாட்சாத்காரம் அப்படின்னு சொன்னால் அப்ப எப்படி பாஷ்யம் இருக்கணும் அவகதி ரூபம் ஞானம் தன்வாக்கியாக இச்சாயா கர்மா அப்படி சொல்றாங்க அவகதி பரியந்தம் ஞானம் சன்வாக்கியாயாக இச்சாயா கிரமாக அப்படிங்கிற ஒரு தாற்பயம் இருக்கு நமக்கு பரோட்ச ஜானம் தீர்க்கமாக சித்தமாக இருக்கும் காலத்துல நமக்கு பரோட்ச ஜானத்துல இச்சை இல்லை சாட்சா்காரத்துல இச்சை ஆனா பரோட்சமான தாற்பய நிச்சயமே நமக்கு சரியா ஏற்படாத சமயத்துல முதல்ல அதுல தானே நமக்கு இச்சை இருக்கு இல்லையா பிரம்மஸ்வரூபம் என்னன்றதே ஒரே சந்தேகமா இருந்துருக்கு அதுவே தீர்மானமா தெரியல அப்படி இருக்க பரோட்சமாவது நிச்சயாத்மகமான ஒரு ஞானம் வரணுங்கிற இச்சை இருக்கு அப்பனா இதனுடைய இச்சைக்கு விஷயமாக இருக்கிறது பரோட்ச ஜானமும் தான் ஆனா பரோட்ச ஜானத்தோட நின்னுடல பரியந்தம் அபரோட்ச ஜான பரியந்தம் அதனாலதான் பாஷிகாரர் அவகதி பரியந்தம் ஞானம் சல்வாக்கியாயாக இச்சாயாக கர்மா அப்படின்ட்டு இவனுக்கு எதெல்லாம் தேவையோ எல்லாமே எல்லா ஞானமும் நீங்கள் எடுத்துக்க வேண்டியது பரோட்ச ஞானம் நிச்சயாத்மகமாக இன்னும் வரலையா வரணுமா சரி அதுவும் நிச்சயாஸ்கரமா ஜிஜாசான எடுத்துக்க வேண்டியதுதான் வேதாந்த விசாரத்தினால் அது சிந்திக்கும் அதுக்கப்புறம் சாட்சா்காரம் வரணுமா அதுவும் இச்சா விஷயம் தான் ரெண்டுமே இங்கே எடுத்துக்க வேண்டியது இப்போ இந்த இச்சா விஷயமான ஞான ஸ்வரூபத்தை பற்றி கொஞ்சம் சொல்ல வேண்டியது இந்த ஞானங்கிறது விற்பி ஞான ரூபம் ஸ்வரூப ஞான ரூபம் இருக்கு அப்படின்னு அதுக்காக ஞானம்னா என்ன அது எப்படி எப்படி ரெண்டு விதமாக இருக்கு அப்படிங்கிறது நிரூபணம் பண்ண வேண்டியிருக்கு அப்போ இந்த இடத்துல பிரகடார்த்தக்காரர் தியானம்ங்கிற பதார்த்தத்தை எந்த சாஸ்திரத்தை எப்படி அதை பத்தி பேசுகிறா அப்படிங்கிற நிரூபணம் பண்ணிருக்கார் இப்ப வந்து பாட்ட மதம் எடுத்துட்டோம்னா அவளுக்கு வந்து தியானங்கிறது ஆத்மாவுடைய ஒரு பரிணாமம் அந்த பரிணாமம் ஆத்மாவே ஒரு விதமான பரிணாமத்தை அடைகிறது அந்த பரிணாம விசேஷத்தை தியானம்னு சொல்றோம் இந்திரியம் விஷயம் இதோட இதுக்கு சம்பந்தம் வரும்போது மனத்துக்கும் இந்திரியத்துக்கும் சம்பந்தம் வரும்போது ஆத்மாவில் ஒரு விதமான பரிணாமம் ஏற்படுறது தியான ரூப பரிணாமம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார் நையாய்க்காரர்கள் என்ன சொல்றான்னா அவ வந்து ஆத்மாவில் சமுதாய சம்பந்தியான ஜானங்கிற ஒரு குணம் உண்டாக இருக்கு அப்படின்னு ஜானங்கிறது இவா எல்லாருக்கும் ஒரே ஒரு விதமான ஜானம் தான் இதை தவிர வேற ஜானம்ங்கிறது கிடையாது ஆனா சித்தாந்தத்துல வேதாந்தத்துல ரெண்டு விதமான ஜானத்தை நம்ம ஒத்துக்க வேண்டியது ஏன் தான் ஸ்ருதி ரெண்டு விதமான ஜானத்தை பத்தி சொல்லுங்க आत्मा स्वरूपक சொல்லும்போது สฤติ सत्य ज्ञान अनंतम ब्रह्मा आत्मा स्वरूपक சொல்லுங்க விஞ்ஞான घन하 அப்படினா आत्मा स्वरूपक சொல்லுங்க அப்படினா आत्मा स्वरूपமே ज्ञानी இதையெல்லாம் சிந்தனையோ 208 கருத்து என்னென்ன தோடுறது ஆ காம ਸੰकल्போ விதிகா श्रद्धा சரந்தா பிரதிக்கியாปฏิத்தி ஸ்திரீ ஜீவி धीः एतत् सर्वं मनम् एव धीहिंसनज्ञानं धीः ज्ञाனம் எல்லாம் பரியாயம் தானே தியானங்கிறது மனசுங்கிறது ஒரு இடத்துல சொல்லுது ஒரு இடத்துல ஆத்மஸ்வரூபங்கிறது இன்னொரு இடத்துல மனஸ்வரூபம்னு சொல்றது தியானத்தை அதே சமயத்துல ஒரு இடத்துல தியானத்தை நித்தியம்னு சொல்லிக் கொடுக்கறது நகி திரஸ்துர் திருஷ்டேன விபரிலோகோ வித்தியதே அவிநாசித்வா திரஸ்துர் திருஷ்டி ஆத்மாவுடைய அந்த திருஷ்டி இருக்கு அதாவது திரஷ்டாவுடைய திருஷ்டி திரஷ்டாவுடைய ஸ்வரூபபூதமான திருஷ்டின்னு சொல்லலாம் ஆட்சிரூபமான திருஷ்டி அல்லது திரஷ்டாவை பார்க்கக்கூடிய திருஷ்டி இப்படி சொல்லலாம் இது ரெண்டுமே ஆத்மஸ்வரூபம் இந்த ஸ்வரூபபூதமான திருஷ்டிக்கு விநாசமே நிச்சயம் பிரத்யத்துல நமக்கு ஒரு தியானம் வருது அப்புறம் நஷ்டமாகிறது இதுவும் அனுபவத்தில் எதுவும் இப்போ மனநேவான்னு சொல்ற சுத்தி எடுத்திருந்தோம்னா தியானம் உற்பத்தி ஆகுது வினாசமாகுது அப்படிங்கிற அனுபவத்துக்கு சரியா இருக்கும் ஆனா ஆத்மஸ்வரூபமான தியானம் எடுத்திருந்தோம்னா அந்த இது இருக்கு அவினாசி அவினாசின்னு சொல்லக்கூடிய சுருதிக்கு சந்ததி வரும் அதனால வேதாந்தத்துல ரெண்டு விதமான தியானம் சொல்றாங்க ரெண்டு விதமான தியானம்னு சொன்னாலும் சொன்னாலும் ஒரே விதமான ஜானம்னு கூட சொல்லிடலாம் இன்னும் கொஞ்சம் உள்ளுக்குள்ள விசாரம் பண்ணி பார்த்தா தியானம் ஒரே விதமான ஜானம் தான் ஆனா இந்த விற்பியில தியானம்னு விவகாரம் ஏற்படுறது அத்தியாசத்தினாலே அப்படியும் வரும் அப்படி விவரம் கதை சொல்லியிருக்கேன் நான் கொஞ்சம் கொஞ்சமா இப்படி சொல்றேன் விற்பிங்கிறது என்ன இப்ப என்ன அது தீர் தீர் தேக சர்வம் மன ஏவா அப்படின்னு சொல்ற சுருதி இதுக்கு முன்னாடி உள்ள வாக்கியத்துல மனசா ஏவ பசியதி மனசா திருணவதி அப்படின்னு எல்லாம் மனசு தெரிஞ்சுக்கிறது அதாவது பார்க்கறது மனசுதான் தான் கேட்கறது தான் அப்படின்னு மனசுதான் எல்லாம் பண்றது அதுக்கு உபோத்பலகம் அதுக்கு ஒரு உபபத்தி என்னன்னு கேட்டா அந்நித்திர மனாக அபூவம் நாதர்ஷம் అన్యత్ర మహా అపూర్వం నాశ్రమంగా லோகத்துல விவகாரம் வருது இது எல்லாம் ஸ்ருதியே சொல்லி கொடுத்துருக்கான் நேரடியா ஒருத்தனை பார்த்துட்டே போயிருக்கான் ஆனா எதாவது ஒரு அவர் நம்மளை பார்த்துருக்கார் ஆனா நாங்கள் அவரை பார்த்தது நமக்கே தெரியல அப்படின்னா என்ன அர்த்தமாச்சு மனசு எங்கேயோ வேற இடத்துல இருக்கு இருக்கு அதனால சத்துசங்கரகம் இருந்தும் நமக்கு தியானம் வரல அந்நத்திர மனா அபூர்வம் நான் வேற எதுவும் சிந்தனையில் இருந்தேன் அதான் உங்களை பார்க்க முடியல அப்படின்னு சொல்றேன் அப்ப பாக்கியேந்திரியத்துக்கும் விஷயத்துக்கும் சம்பந்தம் இருக்கிறதுனால மாத்திரம் தியானம் வருது ஆனா பாக்கியேந்திரியத்துக்கும் விஷயத்துக்கும் சம்பந்தம் இல்லாமல் போனாலும் மனசினால தியானங்கிறது உண்டாது அப்ப இந்த அன்பய வத்திரேகத்தை கொண்டு மனசுதான் தியானத்துக்கு காரணம் அப்ப மனசுங்கிறது என்ன மனசுடைய தியானம் தியானங்கிறது என்ன அப்படின்னு கேட்டா மன ஏவான்னு சொல்லியிருக்கு அந்த ஸ்ருதி அந்த ஸ்ருதி மனசுடைய பரிணாமம் தியானம்ங்கிறது நினைக்கிறது இந்த தியானம்ங்கிறது மனசுடைய பரிணாமமாக இருக்கிறதுனால அத தியானத்தை மன ஏவான்னு சொல்லுது மண்ணினுடைய பரிணாமமான கடத்தை இது மண்ணு தான் அப்படின்னு சொல்றோமோ யதாத்மதம்னு சொல்றோமோ அதே மாதிரி இந்த மனத்தினுடைய பரிணாமமாக இந்த தியானம் ஜி இருக்கிறதுனால இதை நாங்கள் மன ஏவா அப்படின்னு ஆனா இந்த தியானத்தை தான் நம்ம விற்பி தியானம் விற்பி மனோவிற்பி விற்பி ரூப தியானம் அப்படின்னு விற்பி ரூப தியானம்னு சொன்னா இந்த விற்பி ரூப தியானத்துக்குன்னா ஒரு விஷயாகாரம்னு ஒரு விவகாரம் விஷயாகாரம் இந்த விஷயாகாரம்னா என்ன எந்த விஷயத்தோட நம்மளுடைய பாக்கிய இந்திரியமோ இந்த மனசோ சம்பந்தப்படுறதோ அந்த விஷயத்தை சேர்த்து நாம இந்த ஞானத்தை விவகாரம் பண்றோம் அதாவது இப்ப எனக்கு கடம் தெரியறது கடம் நான் அகம் கடம் ஜானாமி அப்படின்னா கடஜானம் எனக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்றோம் கடஜானம் ஞானத்தை கடங்கிற விஷயத்தை சேர்த்து சொல்றோம் விஷயம் சேர்க்காமல் ஞானம் வந்துருச்சு அப்படிங்கிற லோகத்துல விவகாரம் கிடையாது அப்ப விஷய சம்பந்தம் உள்ள ஜானம் இந்த ஜானம் எது விற்பி ரூப ஜானம் மனோவர்த்தி ரூப தியானம்ங்கிறது விஷயம் இல்லாமல் இருக்கவே இருக்காது இதுக்கு விஷயத்தோட ஒரு சம்பந்தம் உண்டு விஷயத்தோட சம்பந்தம் எப்பேற்பட்ட சம்பந்தம்னா இந்த ஆகாராட்சிய சம்பந்தம்னு ஆகாராட்சிய சம்பந்தம்னா நம்ம சாதாரணமா இதை முதல்ல பரிபாஷை வேதாந்த பரிபாஷையில் சொல்லிக் கொடுக்கும்போது அந்த ஒரு திருஷ்டாந்தத்தை கொடுத்து அது மாதிரின்னு ஒரு மனசில் ஏற்றிக்கிறதுக்காக சொல்லுவான் ஆனால் பூர்ணமாக அப்படின்னு நம்ம நினைச்சு கொடுக்காது ஒரு தடாகத்தில் இருக்கக்கூடிய ஜலம் ஒரு வாக்கியால் வழியாக ஒரு வயலுக்குள்ள பூந்து சொன்னா வயலுக்குள்ள போய் நன்மை நிறைஞ்சு அந்த வயல்ங்கிறது சதுரமாக இருக்குன்னு வச்சுருந்தோம்னா அதுல நுழைஞ்ச அந்த ஜலம் கூட அந்த சதுரமா அதே ஆகாரத்துல இருக்கும் அது வந்து ரவுண்டா இருக்குன்னு சொன்னா இதுவும் ரவுண்டா இருக்கும் அப்படின்னு பல விதமான ஆகாரத்துல இருக்கிற மாதிரி இந்த மனசுங்கிறது விஷயத்தோட சம்பந்தப்படப்படும் போது விஷயம் மாதிரியே ஒரு ஆகாரத்தை அடையிறது அதனால விஷயாக்கார மனோவருத்தின்னு சொல்லுவோம் அப்படின்னு ஒரு விஷயம் மாதிரி ஆகாரம்னு சொன்னா விஷயம் உருண்டையா இருக்குன்னா இந்த மனோவருத்தியும் உருண்டையா இருக்கிறது அது சதுரமா இருக்குன்னா இதுவும் சதுரமா இருக்கு அப்படிங்கிற அர்த்தத்தை எல்லா இடத்துலையும் சொல்ல முடியாது ஏன்னா திரவிய விஷயத்துல வேணும் திரவியத்துக்கு வேணும்னா பாக்கியமான ஆகாரம் உண்டு மனோவருத்தியும் அதே ஆகாரத்துல ஆகலாம் ஆனா குணம் கிரியா இதுக்கெல்லாம் ஆகாரம் கிடையாது ஆனா மனோவருத்தி ஆகும் தேவதர்சன் நடந்து போகிறான் நடந்து போறான்னா தேவதர்சன் திரவியம் அவன் இப்படியே நடந்து போற அந்த கிரியையும் நமக்கு பிரத்யட்சமா தெரியும் தெரியறதுன்னு சொன்னா மனோவருத்தி கிரியா ஆகாரமாக ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம் கிரியா ஆகாரம்னா கிரியைக்கு என்ன ஆகாரம் எப்படி இருக்கிறது ஒரு ஆகாரமும் கிடையாது இல்லையா ஒரு ஒரு வஸ்துவோடைய ருசியை நாம நாட்டால தெரிஞ்சுக்கிறோம் மாதுரியம் ரொம்ப நல்லா இருக்கு மாதுரியம் தெரியுது இந்த மாதுரியத்துக்கு என்ன ஆகாரம் ஆகாரம் கிடையாது சப்தத்துக்கு என்ன ஆகாரம் இதுக்கெல்லாம் ஆகாரம் கிடையாது அதனால இந்த ஆகாரம்னு சொல்றத நம்ம இவ்வளவு இந்த ஷேப்னு இப்படி நினைச்சு விடக்கூடாது அப்படி நினைச்சிருந்தோம்னா அதுக்கு என்ன ஒரு ஸ்வரூபம் இருக்கோ அதே மாதிரி என்ன ஸ்வரூபம் இருக்குன்னு சொல்லிட்டு இப்படி இருக்காரு ஆகாரம்னு சப்த பிரயோகம் பண்ணதான் சப்த பிரயோகம் ஆனா அதை பண்ண முடியாது என்ன சொல்லியிருக்க நிராகாராச்ச நோ புத்தி ஆகாரவான் வாக்கு ஞானத்துக்கே ஆகாரம் வருதுங்கிறது பௌத்த சித்தாந்தம் விஜயானவாதின்னு சொல்றோமே இந்த விஜயானவாதத்துல நாம எதை புத்தி விருத்தின்னு சொல்றோமோ அது ஒண்ணுதான் அவனுக்கு ஞானம் புத்தி விருத்தியை காட்டிலும் தனியான ஒரு ஞானம் அங்க இல்லை அவன் சொல்ற ஞானத்தை நம்ம புத்தி விருத்தியில சேர்த்துருக்கோம் இந்த புத்தி விருத்தியில தான் இவன் பார்க்கக்கூடிய சகல விஷயங்களுமே இருக்கு அவாமகத்துல அதை தவிர பாக்கியமான ஒரு வஸ்துவே இல்லை இவன் எந்த வஸ்துவை பார்க்கறானோ புத்திக்கு விஷயமாக இருக்கோ தியானத்து விஷயமா இருக்கோ இது எல்லாமே இவனுடைய புத்தியில இருக்கக்கூடிய பதார்த்தம் புத்தியில இருக்கக்கூடிய ஆகாரங்கள்னு அவாழ்வு அப்ப அந்த அது சாகார ஜானவாத சித்தாந்தம்னு பேரு அந்த சித்தாந்தத்தை ஆஸ்திக தர்சனத்தை பல பேர் நிராகரணம் அர்த்தேனைவ விசேஷோகி நிராகாரதையா தியானம் ஞானத்துக்கு ஒரு ஆகாரமே கிடையாது சாபர்காஷ்டத்துலேருந்து இப்போ சொன்னேன் நிராகாராக நோ புத்தி ஆகாரவான் வாஸ்தோர்த்தா வாக்கிய அர்த்தத்துக்கு தான் ஆகாரம் உண்டு என்னுடைய புத்திக்கு ஆகாரமே ஞானத்துக்கு ஆகாரமே கிடையாது அப்ப அப்ப ஆகாரம்னு எதை சொல்றோம் இந்த தியானத்துக்கும் விஷயத்துக்கும் இருக்கிற சம்பந்தத்தை நம்ம ஆகாரம்ங்கிற சப்தத்தினால சொல்றோம் இந்த ஆகார சப்தத்தை கொண்டு நம்ம வந்து பிரமிச்சுடக்கூடாது அதே மாதிரி இது தியானம் புத்தி வந்திருக்கு அப்படிங்கிறது இந்த புத்தி விருத்தி இருக்கு இந்த புத்தி விருத்தி எப்படி தியானமாச்சு அப்படின்னு கேட்டா வாஸ்தவத்துல இது தியானமே இல்லை இந்த புத்தியுடைய ஒரு பரிணாம விஷயத்தும் ஜடம் தான் ஆனால் தத்துவ பரிணாமம் தத்துவ குணத்தினால வரக்கூடிய புத்தி பரிணாமம் சத்வா சஞ்சாயதே சத்வம் ரஜ ரஜஸ் சொல்றது சத்துவகுண ஆதிக்கத்தினால வரக்கூடிய பரிணாமமாக இருக்கிறபடியாலே இதுல சைதன்ய அபிவியஞ்சக சக்தி அதிகமாக இருக்கு சைதன்யமானது இந்த விற்பியில ரொம்ப பிரதிபலிக்கிறது பிரகாசமா பிரதிபலிக்கிறது அப்போ அந்த பிரதிபலித்த சைதன்யத்துக்கும் இந்த புத்தி ஒரு அபேத அர்த்தம் அபேத அத்தியாசம் உண்டாகுது அதனால சைத்தன்யங்கிறது உண்மையான சைத்தன்யம் தான் ஞானம் அதுக்கும் இந்த புத்திவருத்திக்கும் ஒரு அபேதாத்தியாசம் இருக்கிறதுனால இந்த புத்திவருத்தியே நாம தியானம்னு நினைக்கிறோம் இந்த புத்திவருத்தியே நமக்கு வரக்கூடிய தியானம் இதுதான் நமக்கு சைதன்யம் அப்படின்னு நினைக்கிறோம் இந்த அபேதாத்தியாசத்தினால இந்த புத்தி உற்பத்தி விநாசம் வருதோ இல்லையோ அந்த உற்பத்தி விநாசத்துல சைதன்யத்துல ஆரோபணம் பண்ணி தியானத்துக்கே உற்பத்தியும் விநாசமும் இருக்கிறதாக அவன் ஆக புத்தி விவேச்சனம் பண்ணிட்டோம்னா புத்தி விருத்தி ஜடம் அது வந்து தியானம் இல்லை அந்த புத்தி சைதன்யத்துக்கு விஷயத்தோட சம்பந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு உபாதியாகத்தான் இருக்கு அந்த உபாதிக்கும் அந்த அதுல பிரதிபலித்த சைத்தன்யத்துக்கும் அபேதாத்தியாசம் இருக்கிறதுனால புத்திவருத்தியையே நாம தியானம் தியானம் சொல்லுவோம் சைத்தன்யாவச்சேதகத்வாச்ச விருத்தவு தியானத்தோபச்சாரன்னு விவரணக்காரன் சொல்லுவார் சைத்தன்யத்துக்கு அபிபிஞ்சகமாக இருக்கிறதுனாலே புத்தி விருத்தியையே நாம தியானம் தியானம்னு பிடிச்சு விவகாரம் பண்ணிட்டு இருக்கோம் ஆக இங்க இச்சை வருது இச்சை இப்ப இச்சா விஷயம் எந்த ஜானம் புத்தி வந்து ஜடம் புத்தி ஜடம் அதுக்கு இருக்காது அதான் சைத்தன்யத்தினால தான் ஞானம் அது வந்து நம்ம பிரதிபிம்ப வாதம் சொல்றாள் அதனால புத்தியே வந்து சைத்தன்யம் மாதிரி வேலை செய்யறது சொல்றாங்க பிரதிபிம்பம் வச்சு நமக்கு அத்தியாசமும் சேர்ந்தே இருக்கு பிரதிபிம்ப அத்தியாசமே தான் அதாவது இதுக்கும் அதுக்கும் அபேதாத்தியாசம் இருந்துகிட்டே இருக்கு ததாத்மியாத்தியாசம் இதை பிரதிபிம்பம்னு சொல்லுறோம் இது பிரதிபிம்பம் தான் பிரதிபிம்பம்னு சொல்றது சொல்றதுல ஒன்றும் இல்லை எல்லாருமே ஒத்துட்டுருக்காங்க ஆமதிக்காரரே ஒத்துட்டுருக்காங்க ஆமதிக்காரர் ஏதோ பிரதிபிம்பவாதத்தின் விரோதி அவசேகவாதி தான் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோமோ இல்லையா இந்த இடத்துல அவரே அந்நா மனோ அந்தகரண விற்பேகே ஜடாயாக சிகிச்சாயாபத்தின் வினா ஜானத்வாசம் போராட்டம் போட்டிருக்காரு அவர் சைத்தன்யத்துக்கு பிரதிபிம்பம் வராது அப்படின்னு தீர்மானமா சொல்லக்கூடிய ஆசாமியாக தெரியல தெரியல அதனால இந்த இடத்துலதான் வந்து ஒரு சைத்தன்ய சாயா பத்தி சொல்லிட்டார் கல்பதற்கார் சைத்தன்ய பிரதிபிம்பம்னு சொல்லியிருக்கார் அதனால இந்த ரெண்டு வாரங்கிறது ரொம்ப பிராச்சீன காலமா இருந்துருக்கு எல்லாருக்கும் சம்மதமா இருக்கு ஒரு ஒரு சில இடத்துல அவர் சொல்லியிருக்கார் சைத்தன்யமே இல்லாட்டாலும் சைதன்யத்தை உபச்சாரா விவகாரம் பண்றது உண்டு இந்த கூலம் விபத்து சட்டிங்கன்னு உதாரணம் கொடுத்துருக்காரு கூலம் விபத்து சட்டிங்கன்னா இந்த குறை கரை வந்து வேகமா நதி ஓடுறது இது இடிச்சு விழுந்துரும் போல இருக்கு அப்படிங்கிறத விட பார்க்கறதுன்னு சொல்றோம் இல்லையா விட பார்க்கறதுன்னா இது எங்க பார்க்கறது இது ஜடமாச்சு அது வந்து ஒருத்தவங்க ஒருத்தவங்க இந்த மாதிரி விழணும்னு சங்கல்பம் பண்ணி எப்படி விழுந்துருவனோ அதே மாதிரி அதுவும் விழுந்துடுறதுங்கிற இந்த காரியத்தை வச்சுட்டு விழவாக்குறதுன்னு சொல்றோம் உபச்சாரா அதே மாதிரி ஐக்ஷதங்கிறதுல வர்த்தமேன்னு கேட்டுக்க அப்படி சொல்றச்ச அது ஒரு நியதமா காரியம் பண்றது அப்படிங்கிறத வச்சுட்டு கூட சைதன்ய விவகாரம் பண்ற விவகாரம் இருக்கு இது சைத்தேதனம் அந்த யந்திரமே அந்த யந்திரம் இவனுடைய ஒரு சாமர்த்தியத்தினால அது ஒரு நியதமான காரியத்தை பண்றது ஒரு சேத்தனம் எப்படி நியதமான காரியத்தை பண்றானோ அதே மாதிரி நியதமா காரியம் பண்ணிட்டு இருக்கிறத வச்சிருந்து சேத்தன விவகாரம் பண்ணலாம் சைத்தன்யம் வருமானு தெரியல வேற விஷயம் இப்போ இந்த விற்பி சைத்தன்யம்ங்கிறது ரெண்டு செய்யா இப்ப இச்சைக்கு விஷயம் என்ன ஜிக்னாசா தியான விஷயத்தை இச்சான்னு போட்டிருக்கோம் அப்ப தியானம்னா என்ன என்ன விவசாயம் ஆத்மஸ்வரூப தியானமா இல்ல விற்பி ரூப தியானமா இதுல ஆத்மஸ்வரூப தியானம்ங்கிறது இங்க இச்சைக்கு விஷயம் இல்லை விற்பி ரூப தியானம் தான் இச்சைக்கு விஷயம் விற்பி ரூப தியானம்னு சொல்லறச்சும் ஜடமான அந்த அந்தஸ்கரண விற்பி இருக்கு அது எப்படி இச்சைக்கு விஷயமாகலாம் அப்படின்னு கேட்டால் அது இஷ்டத்துக்கு சாதனமாக இருக்கிறதுனாலும் அதனால கூடிய சைத்தன்யம் ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கிறதுனாலையும் அது இச்சா விஷயமாக இச்சா விஷயங்கிறது ரெண்டு ரெண்டு விஷயத்துல நமக்கு இச்சை வருது ஒண்ணு அது ஆனந்த ரூபமாக இருந்தால் அதை நாம விரும்பணும் அல்லது நம்மளுடைய துக்கத்துக்கு துக்கத்துக்கு துக்க நிவர்த்திக்கு சாதனமாகவோ இல்லை சுகப்பிராப்திக்கு சாதனமாகவோ இருந்தால் அது நம்மளுடைய இச்சைக்கு விஷயமாகிறது இப்ப இந்த இடத்துல விற்பிங்கிறது அஜான நிவர்த்திக்கு சாதனமாக இருக்கிறதுனால இச்சா விஷயம் ஆகணும் ஏன்னா இந்த அவித்யன்னு நம்ம எதை சொல்றோமோ இந்த அஜானங்கிறது விற்பி ஜானத்தினாலதான் தான் போகும் இந்த அவித்யங்கிறத ஒத்துந்தாலும் சரி சாந்தி ஜானம் தான் அப்படின்னு சொன்னாலும் சரி எப்படியாக இருந்தாலும் சைதன்யாத்மக தியானம் அதுக்கு விரோதி இல்லை இல்லையா ஆத்மஸ்வரூப தியானம் இதை விரோ விரோதிக்கிறதே இல்லை அதை சேர்த்து பிரகாசப்படுத்திட்டேன் விற்பி ரூப ஜானம் தான் அந்த ஞானத்துக்கோ அதுக்கு காரணமான அவித்தியக்கோ விரோதியாக இருக்கு அப்படி இருக்கிறத விற்பி ரூப ஜானம் தான் இச்சைக்கு விஷயமாக வரணுமே உற்பத்தி ஆகணுமே இதெல்லாம் உற்பத்தி கிடையாது சொரூப ஜானத்துல அப்ப அந்த விற்பி ரூப ஜானம்ங்கிறது எப்படி இந்த அஜானத்தை நிவர்த்தி பண்றது அப்படின்னு கேட்டா அதுல ரெண்டு விதத்தான் சொல்லியிருக்காங்க சைத்தன்யத்தினுடைய சாமர்த்தியம் இல்லாமல் சுத்தமான இந்த விற்பி அஜானத்தை நிவர்த்தி பண்ணிட முடியாது ஆனா சைத்தன்யத்துக்கும் இந்த விற்பிக்கும் அபேதாத்தியாசம் வரும்போது இந்த விற்பி ஜானங்கிறது அஜானத்தை நிவர்த்தி பண்ணாது ஒரு ஸ்லோகம் இருக்கு திருநாதேர் பாசிகா தேசா சூரிய சூரியதீப்தி திருணம் தகே சூரியகாந்த முபாருக்கிய தன் நியாயம் திதி யோஜே சூரிய பிரகாசம்ங்கிறது திருணத்துக்கு பாசகம் ஆனால் அதே சூரிய பிரகாசம் சூரியகாந்த மணி துவாரா திருணத்துல பட்டுதுன்னா திருணத்துக்கு தாசகம் திருணத்தை விடுறது அப்ப அதே மாதிரி சைத்தன்யங்கிறது இந்த அவித்யாதிகளுக்கு பிரகாசகமாக இருந்தாலும் இந்த விற்பி துவாரா அந்த இதழப்படும் போது விற்பி துவாரா வரும்போது இந்த அவித்யாதிகளுக்கு தாசகமாயிடுறது நிவர்த்தகமாயிடுறது அதனால இஷ்டசித்திகாரம் போதேத்தா விற்பி விற்பீத்தோ போதோவான்னு ரெண்டு பக்கம் இருக்கு இந்த விற்பியில பிரதிபலித்த சைதன்யத்தை நம்ம தியானம்னு சொல்லி அதுதான் அவித்தியை நிவர்த்தகம்னு சொல்லலாம் அல்லது விற்பி சைதன்ய பிரதிபலனத்தோடு கூடிய இந்த விற்பிய தியானம்னு சொல்லி இதை நிவர்த்தகம்னு சொல்லலாம் ஆக வெறும் சைதன்யமோ வெறும் விற்பியோ நிவர்த்தகம் ஆகாது அஜானத்துக்கு நிவர்த்தி இந்த இடத்துல ரெண்டு விதமான விஷயமும் இங்கே விவக்ஷிதமாக இருக்கு தன்வாக்கியாய இச்சாயா கர்மான்னு சொல்றதுக்கு பரோட்ச ஜானம் எது இருக்கோ அது சைதன்ய பிரதிபலனம் விசிஷ்ட விருத்தி அவகதின்னு சாட்சா்காரம் சொல்றதுக்கு அது என்னதுன்னு கேட்டா இந்த விற்பியால அபிவியக்தமான சைதன்யம் விற்பியால அபிவியக்த சைதன்யம் ஸ்வயம் ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கிறதுனால இச்சைக்கு விஷயமாக இருக்கு விற்பி சைதன்ய பிரதிபலன விசிஷ்டமான அந்த விற்பி அஜானத்துக்கு நிவர்த்தகமாக இருக்கிறதுனால இச்சா விஷயமா இருக்கும் அதாவது துக்க நிவர்த்திக்கு சோக நிவர்த்திக்கு சாதனமாக இருக்கிறதுனால விற்பியும் இச்சைக்கு விஷயம் விற்பியால அபிவியக்தமாகக்கூடிய சைதன்யம் ஸ்வயம் ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கிறதுனால அதுவும் இச்சா விஷயம் ஆக இந்த ரெண்டையுமே அவபதி பரியந்தம் ஜானம் சன்வாக்கியாயாக இச்சாயா கிரகமா அப்படின்னு பாட்டியக்காரன் நினைக்கிறார் ஜிக்யாசாங்கிற சப்தம் வியாக்கரணப்படி ஜான தாது அது மேல சன் பிரத்தியம் வந்து உற்பத்தி சங்கர பிரத்தியத்துக்கு இச்சான அர்த்தம் இச்சான்னு சொன்னா இச்சைக்கு எது விஷயமோ அது ஜான்கிற தாத்துவார சொல்லப்படுறது தாத்துவார சொல்லப்பட்ட ஜானம்ங்கிறது இங்க விற்பி விற்பி அபிவியத்தை சைதன்யம் இது ரெண்டும் எடுத்துருக்கோம் அப்படின்னு தெரிவிக்கிறார் அவகதி பர்யந்தம் ஞானம் சன்வாச்சியாயாக இச்சாயா கர்ம பல விஷயத்துவா இச்சாயா இச்சைங்கிறது ഫലപര്യന്തം വിഷയീകരിക്കും வெறும் சாதனத்தை மாத்திரம் இச்சை விஷயீகரிக்காது ஏன்னா சாதனத்துல இச்சை வர்றதே பலத்துக்காக தான் இச்சை குறைஞ்ச பல விஷயத்த இச்சை தான் சாதன பரியந்தம் நம்மளை வீழ்த்துன்னு போகுது அதனால பலங்கிறது விருத்தி அபிவியத்த சைதன்யம் தான் ஆத்மஸ்வரூபமான சைதன்யம் ஆகையால அந்த விஷயத்துல உள்ள இச்சை அதுக்கு சாதனமாக இருக்கக்கூடிய விருத்தியிலையும் வருது ரெண்டே சொல்லணும் ரெண்டே விற்த்தியான அபிவியக்தம் அதாவது ஆவரண சங்கம் ஏற்பட்ட அபிவியக்தினா ஆவரண சங்கம் அவித்யா நிவர்த்தி விற்பியால ஆவரண சங்கம் ஏற்பட்ட சைதன்யம் இருக்கே அது அவகதி பலம்னு சொல்றாங்க இந்த விற்பிங்கிறது இருக்கு இதுவும் ஒரு தியானம் தானே இதுதானே அந்த ஆவரண சங்கத்தை ஏற்படுத்தினது இந்த தியானத்தை நாம வந்து சாதாரண ஞானம் சொல்றோம் சாதன சாத்தியபாவம் சொல்லலாம் சாதன சாத்தியபாவம் தியானங்கிறது சாதனம் அந்த அவகதிங்கிறது பலம் இந்த சாதன சாத்தியம் வேற ஒரு அந்த சைதன்யம் சொரூபதா இந்த தியானத்தினால உண்டாகல ஆனா அபிவியக்தமாச்சு உற்பத்தமாச்சேன்னு சொல்ல அபிவியக்தமாச்சு அபிவியக்தம் அப்படின்னு சொன்னாக்க ஆவரண பங்கம் ஏற்பட்டது ஆபரண சங்கத்தோடு சேர்றது தான் அபிவியக்தி ஆபரண சங்கம் ஏற்பட்டதுனால இதுல அபிவியக்திங்கிற பலம் உண்டாயிருக்கு அபிவியக்தி விசித்தமாக சைத்தன்யம் இருக்கிறதுக்கு இது சாதனமாக இருக்கு ஆவரண சங்கம் ஆவரண சங்கம் தான் அதுல விவேச்சனம் பண்ணி பார்த்தோம்னா அஜ்ஞான நிவர்த்தி ஒண்ணுதான் சார் அஜ்ஞான நிவர்த்தி அதனால விற்பி விற்பி அபிவியத்தை சைத்தன்யம் விற்பிங்கிறது நமக்கு புருஷார்த்தம்னு நேரடியா சொல்ல முடியல ஏன்னா அது ஜட பிரகாசமா இருக்கு இல்லையா இன்னும் அது நிலைச்சு நிக்க போறது இல்லையா அந்த விற்பிங்கிறது இந்த விஜயந்தன விவாதம் ஒரே க்ஷணத்தை போடுது ஆனா இந்த விற்பியால அபிவியக்தமான அந்த சைத்தன்யம் அது சாஸ்வதமாக இருக்க போகுது அதனால அது பர்யந்தம் அவகதி பர்யந்தம் ஜானம் சன்வாச்சியாயாக இச்சாயாக கர்மா பல விஷயத்துவ இச்சாயா